ராமாயணம் பிரபத்தியாய சமயம் மேலும் மயா കൊണ്ടാടപ്പെട്ട് പിതാനന്ദാനൻ ഉയർത്താൻ ആദിദ്ധരുൾ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம் பல்லாண்டு தொண்டாள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினை முலமார் விடல் வாழ்கின்ற மங்கையம் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையம் சுடராடியம் பக்கமிழங்க பலகோடி நூறாயிரம் வல்லாண்டு நின்றாள் மணிவண்ணா உன் ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின்மலமார் மேல் வாழ்கின் நமங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி சுடராடியும் பல்லாண்டு வந்து வண்ணம் மேன் நீர் கலைங்கள் குழுவினள் புகழட்டாளம் பழப்பிழாள் இலங்கை பாழாளாக பழைபொழுதானுக்கு பல்லாண்டு முன்னம் வந்தியங்கள் குழாம்பு வந்தோ கூடுமணமுடையீர்கள் வரம்பொருள் வந்தொல்லை கூடுமினாரோ நாராயணாய பாலமணமுடை பத்தருள்ளேர் வந்து வல்லாண்டு கூறுமிண்ட குலத்தை கருபலியாய உரையிராகத்தவரை இந்த குலத்தை இடத்தை கலைந்து இருடைய கேதந்தனை கேர குலத்தில் குலத்தை வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு தப்பன் ஏழ்படியால் தொடங்கி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுது என்ன வெஞ்சவராளி புகழ்ந்துரைத்த கரத்தேன் கோயில் பெரியாரே முத்தன்பெருண்ண குடுகுடியாற்றேருமனை வாரணையாயிரந்தோளும் பொழுகுருதிபாய சுழத்தியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கோருதும் நீரோமத்தானி கையடை காயங்களுக்கு கேட்போருடைய காதுக்கு நல்லதோ சாந்தமந்தந்தே பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு உடைத்து கலைத்து திருவிழாய் மலர்கூடி கலைந்த நயதுரிமை தொண்டர்களுமாஞ்சலத்தில் திருவோண திருவிழவேள் படுத்த பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோ விட்டு தன் விரும்பியதான் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திருந்தவர் பல்லாண்டு பட்டாமலம் செய்யார் மோதனம் கர்வாத் துவங்கே மனத்தாலும் வாயாலும் എപ്പോഴും മണത്താലും മണത്താൽ എല്ലാവരും വേദം ஆதித்தருளா உன்னிலாவை என்னை என்னையன் பாதமங்கையான் நன்னிலாவைய உலகம் ஒன்றுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னையாழ்வாதே என்னை என்பாத பங்கைய நன்னிலாவைய நலிவா நன்னமென்னையின் பெருமாயனை உலகம் ஒன்றுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னையாழ்வாழும் பண் கோபுரைந்து வைத்தே இதாப்பல் மோதுவில் திட்டு உன்னை நான் அணுகாவை உன் பெருமடித்த அதியாவகை நீ தடுத்தன் பெருதி அமர்தம் படைத்து உண்ட பெழ்ந்த கடந்திரந்தா சோதனேன் ஒளியாய் தொண்டனேன் மதுசூதனான் அறியாவகை துலத்தியோரை வரை காட்டி உன்னடி போது நான் அணுகாவகை செய்த போதி யாவரும் என்னின் அகம்பாவதற்கு அலைகடலராமனாகி மனாவே ஓர் கொள்ளம் வைத்தயந்தாய் கொடியன் பருகின்ற ஓரைவர் யாவரையும் மயக்க நீ வைத்த மன்னராயவல்ல முழுவேரையும் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்தேத்தி கைதொடவே என்னம்மா என் கண்ணா இமயோசம் குலமுதலம் தேவனை குருவங்குடிகள் துணைவனை பலமுதல் கொடுக்க பலவேதம் பொருள் கண்டாதனை சொல்லாயிரத்துழைப்பத்து கண்டுவாழவல்லார் வினவோம் கங்களும் பகலாய் குணங்கள் படைத்தொழித்து கிடைக்க புனர்பள்ளி பதித்தருளாக கங்களம் போலங்கண்ணியலால் கைகளால் இருக்க சங்கரங்கரண்டு கையோப்ப தாமரை கண்ணன் இரண்டிலாங்கைதொழாவிருக்கும் செங்கையால் வாழே திருவரங்கத்தாய் இவர்திரத்தன் செய்கின்றார் கண்ணனே கைகளால் இறைக்க சங்க சக்கரங்கரண்டு கையோப்ப தாமரை கண்ணன் இரண்டிலாங்கைதொழாவிருக்கும் செங்கையல் பாலில் திருவரங்கத்தாய் இவன் செய்கின்றாய் கண்ணார் என்ன கண்ணீர் மனிதருக்கு திருவரங்கத்தாயண்ண முகப்படாயண்ண முதல் வண்ணாயண்ண மணிவண்ணாவென்ன பணமே நோக்கம் ஐயாக்க உட்குறையாத வீரெல்லாம் உண்ட ஒருவனே எண்ணம் உன்னை காணுமாயருளாய் காகுத்தாக என்ன தெற்கொடை மலர் சோர் திருமரங்கத்தாய் இவதிரத்தன் செய்கின்றால் இருக்க எழுந்துடாய் மயங்கங்கை வேப்ப கட்டமே காதிரண்ணோற்றிருக்க கடல் மண்ணாகடியாய் வளங்கையா என்னும் மண்ணிலாய் என்னே மயங்கும் சித்தலேருணிய திருவரங்கத்தாய் இவதிரத்தன் சிந்தித்தாய் நேரங்கை என்னும் வந்திருக்க அங்கே மழைக்க நீர் மல்க மந்திராய் என்ன நேமை அங்கே போதவனவுடல் அன்றாலே அலைவடல் கலைந்தவாரமுதே சந்தித்துள் சரணம் சார்வதே வளைத்தா கையல வையல் செய்தாயே என்ன மணங்கு வந்தானே என்ன பாராயணே என்ன செய்யவாய் மணியே என்ன பைகள் பாம்பனையாய் வாழ்ந்திரத்தருளாய் பாவியங்கள் எண்ணங்கள் படைத்தாய் பத்திரால் பத்தனின்றானு காலசக்கலத்தாய் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கண்ணடையல் திருவரங்கத்தாய் என்னும் கோலமாமலை கண் பணிமல்ல இருக்கும் என்னுடைய கோமல குழந்தை மக்கள் இருக்கும் எங்களே நோக்குவேன் நின் திருமயத்தால் உடந்து நீ கொண்டா இடமகள் நலவிழே கொண்டா ஆய் மகளன்பனே என்ன தென் கோயில் கொண்டானே என்ன என்ன அடிவமல் போல் அழகு அடைந்தனர் முகில் வந்தனர் ஆயிரத்து பத்தம் வல்லார் முகில் வண்ண வாழத்திமையாசுவையிருப்பார் பேரில் அடியை அடைந்தவர்களோடு விழுந்தவன் பைபுணர் புரணல் துயில் வண்ண தோழியில் வேப்பன் மாலை ஆயிரத்தி பத்தம் வல்லார் முயல் வண்ண வாழத்திமையவசு பேரோடு இருப்பார் பேரின்பமல்லோடு தாமரை கண்ணன் பிள்ளை கடா என்ன வார்த்தை காணீர் என்றுள்ளே சொல்லேரண்டமீராதமன்வேதரந்தாவேதமுலையும் விழாமுலையும் பிள்ளை குழா தாமரை கண்ணனோடு பிள்ளை கரா என்ற வார்த்தை பிள்ளை குழா விளையாட்டுலியமனா திருப்பேரையில் சேர்வன கண்டு மறுகிறவாய் அணிந்தவளவிற்கு கண்ணறிந்த முன்னியவன் வந்து வைத்திருந்த கரைந்த பொழில் திருப்பேரையிற்க காலம் பெற என்னை காலம் காட்டுவீர்கள் காதல் பெரியார் குயில் வண்ணத்தம்பெருமான் நிற்க முன்னே வந்தங்கை குமிழ்வான் அவன் வந்து வைத்திருந்தான் நான் மலையாளம் வேடியோவா கோல சன்னல்கள் கவலை வேசும் கூடு குணந்திர பேரையே சூழ்ந்து விழான் வந்து வைத்திருந்த நாடு என்ன சங்கூர் எல்லாரும் இல்லை ஆரையினை கொண்டேன் சாரி இருக்கின்றது கடலும் நீர் விசம்பம் கழிய பெரிதான் கவன் வீட்டிருந்தார் சேர்வன் என்னுடைய தோல்வீர்கள் அன்னையர்கள் என்னை தேத்த வேண்டாம் நீங்கள் வைக்கின்ற எந்த மன்னன் கார் கடல் ஞானம் உண்டா கண்ணபிரான் வந்து வீத்திருந்தா நேர் உலவன்களி பரணா என்று பெயர் மாநகரே நாளும் பிறவும் தேர்வேன் யாருக்கில்லை என்று வீர்கள் மாயன் நூத்துவரன் நூத்த நிகழில் முகில் வண்ணன் நேமியார் என்னஞ்சனை ஊழியார் பேரும் செய்ய பேரவம் வையங்காத்து அழநீர் வண்ணனை அனைவரும் துணகாமன் ஓராயிரத்தோல் பேரையில் மேயமத்து ஆழியங்கையனையத்தவல்லாரவர் அடிமை திறத்தாழி மேலும் செய்கைய வேறம் வையங்களாக்கு அழநீர் வண்ணனைய அசுரனே அழைக்கின்றவனே அப்பஞ்சாருவனா அவதாங்கொண்டனாவே மண்ணந்தானத்தவே பின்னந்தான் நிலவே மலைதானத்தவே எல்லாம் நிலவே கடல்தானத்தவே அப்பன் ஊனிடந்தே ஏற்றல் கொண்டனாருமல நிலநீருமல செய்து சுதுரை கொள்ளுமாறு கொண்டான் பின்னே அப்பன்னே சரிவான் பெருந்தளவுகள் அன்று தொடர் இரண்டு மழையில் அப்பனங்க முதல் உலகம் செய்தது மாமுரல சுடவானிரே விளைவை சொல்லிய ஆனிடவானே அங்கே ஒழுங்கா அப்பந்தி மழை காத்து ஓராயிரத்தொல்லிவை பெண்ணிலும் பத்து மேவை கற்பார் தவிர நடிகாருட உன்னில் தொடர்பு ஓராயிரத்தொல்லிவை பெண்ணிலம் பத்து மேலை கற்பார் கற்பரம் வாழும் சராசரம் மொத்தவம் நற்பாறு கொய்த்தனர் நான்குனார் பெற்றனர் கற்பரம் உள்ளதும் பாரியம் வாழும் சராசரம் மொத்தவம் நற்பாறு கொய்த்தனர் நான் நாட்டில் பிறந்தவர் நாரணக்காலின் நாட்டில் பிறந்து திருமணக்கரை நாடை தடைந்திருக்கு நாட்டை துய்ய செய்து கேட்பார்கள் எதுவன் கேட்டியல்லால் மத்தன் கேட்படம் தன்னித்தன்னுள்ள தொன்மமயக்கிய சோத்தியா சூழல்கள் சிந்தி சூழல்கள் சிந்தைக்கு மாயங்கள் அழந்தோள் நீக்கியா கோட்டங்கள் வாமனாய் செய்த கோத்துக்கள் கண்ணற்காலண்டியாமர மண்டல் மரத்தங்கள் மார்க்கண்டேயனுக்கு வாழ்வாடி ஈசரன் கொண்டு சாசல்லா கொண்டங்க தன்னுடன் கொண்டு உடல் செல்ல பிறந்தவர் செல்வந்தன் சீரண்ணை கற்பர எல்லையிலார் பிறந்தவர்த்தால் பழசை அவன் செய்யும் சேமத்தை மயவர் காலண்டியாவரோ போர்த்தம் இறப்படோ இடுமாப்படோ தெளிவு தேர்த்தவே நலத்து இன்பக்கதி செய்ய தெளிவத்தழந்தரை தெங்குரகு திரகோ பெருவாயிரத்தோள் சிவத்தோள் சிவபத்தம் வல்லாரவர் தெளிவூத்த சிந்தையார் பாமரமூலம் படைத்த பற்பராதாவ பாமரமூலம் படைந்த பற்பராதாவ கண்ணாவோ தனியே தனியாராவோ தாமரை கையாவோ உன்னையன்று படைத்த பற்பனாவோ தாமர மூவனும் வளர்ந்த பற்பவாதாவோ தனிய தனியாதாவோ தாமரை கையாவோ உன்னையன்று அயர் பரந்த அரண்ணான் முடேத்து சேரன் திருப்பாதத்தையா நிலைமை எரியா முதலா முத்துமானிந்தவந்தாயோ புன்னடத்தானிரவேத்து அவைகாத்தயங்கோ தாவந்தாவ பூந்தண்டுழாய் முடியாய் புனகந்தெரிந்து வல்லல்லாது எல்லையானால் ஏத்தலங்கேற்றினாய் உன்னயங்க தலைப்பைவனான் இளமோகன் நீயே அங்குயர் மக்கள் பிரார் அகம்பால் கண்டு என்னுடையாருயிரார் எங்களே கொள்வன் செய்துமாறியே மல்கு நீளத்துடன் தலைப்ப எங்குடன் மாத்தே ஒரு மாணிக்கம் சேரவேதோடு அதிலிருந்து சென்றுட சோழி அவரை என் திருமார் கூறந்தன் தன்னை என் மலமகள் கூறம் தன்னை என்னவென்னா மகளே அகம்பால் கொண்டனான் அறியாய் அரக்கர் உடையில் தன் நிலந்து கிடந்து பிளம்பு கொடுத்தாய் மாலையை கொண்டு உன்ன மாறுயல் செய்து அடத்தாரையும் காண்டன் நெஞ்சமே கடியவனே முயல ஆந்திரன் மேல் வைப்பேன் அலங்கர் குலத்தை கழிந்து அருளும் நமக்கு ஆயர் குலத்தை பெரும்பிள்ளை உண்டாய் மாயங்க அகஞ்சலை கொண்டு ஐவர்கால் கொடுஞ்சேரடைந்து ஆற்றல் மிக்கான் வந்த சக்கர செல்வன் தன்னை குருகோபன் சொல்லாயிரத்தோம் வல்லாரை பல்லாண்டு வைத்து அவை செய்வார்கள் இணைக்கு தங்கவாரியன் அரியங்கண் நபினான் திருக்கங்கள் குரு அரியன் தாமரையால் மலர்வோர் மஞ்சளோன் நங்கண்ணீர் தோழியர்களால் அன்னமீர் இணைக்கோ தங்குளாரியன் அரியங்கண் நபினான் திருக்கங்கள் குரு அரியன் தாமரையால் மலர்வோர் பஞ்சதோன் நங்கண்ணீர் தோழியர்களால் அன்னமீர் என் செய்கேன் அண்ணனே அண்ணனே நெளிந்தார் மாத்தியர்கள் பகத்தே வன்னியோ பொருந்தோ வரியான் பிரபோ கிணறாவியுள்ள மாற்றியவள் விளக்கு சுடராய் விளையாட்டியன் வினகு கோணங்கிவன் பவன குழுங்கண்டங்களோ அறியதுமகில் போல் திருமேனி அம்மா தொண்டவாய் ஏழும் காதலன் கருப்பை சேகரன் தன்னுயிர்தாதை கர்ம பெருமான் புருவமைய என்னுயிர் மேலனவா அருகின் செய்ய என மரத்து மரக்கர் கட்ட எவ்வளவின் இலங்கு மகரந்தரைக்கும் பாம்பனாயார் திருக்குண்டல காதுகளே கைவிடல் ஒன்றுமென்று அழகின்ற காத்தம் தொடர்ந்தோர் பெருமான் தந்திருநுகலே கோல் மண்ணியாவிகளும் பட்டங்கள் பன்னந்தோடிவாழ்வாய் உயிர் கொள்கின்றதோ சுகர்ந்தட்டவன் உள்கொண்ட நீல நல்லோர் தலைகள் அண்ணனாயன் குறைகின்ற போந்தண்டுதாய் பிறனார வந்து என் உயிரை கல்கின்றவாரறியே அன்னமே கலராணி ஒத்துமை கொண்டதுள்ளாம் அன்னமே இந்திரன் நமக்கு கட்டரிய கண்ணனை குருகோபன் சொன்னாராயிரத்து இமயம் ஒரு பத்தும் வல்லார் உட்குடைவானவரோடு உடனா எண்ணம் மாயாமன் சிவன் இந்திரன் கட்டையவனரை குருகோ திரகோபன் சொன்னாராயிரத்து இமயம் ஒரு பத்தும் வல்லார் உட்குடைவானவரோடு உடனா எண்ணம் மாயாமதுசூதானி அருளாய் பிரியாணி உசும்பாய் அழைத்தாய் தந்தையாய் மக்களாய் மத்தமாய் முத்துமாய் நீயாடி நின்னவாறு இளையஞாயமரணே மதுசூதானி இருளாய் நீயாடி உசும்பாய் மகளாய் வந்தயாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நின்றவாரே இவயந்தாய் அங்கன்மலத்தன்முழாய் முடி அச்சுடனே அருளாய் திருவனாய் இருமாய் செழும்பல் சுடராய் இருளாய் மழையாய் முகழாய் பையாய் பெண்ணம் வெங்கன் வெங்கோத்தமுமாய் இவயந்த விசித்திர விரத்து உனக்கு என்ன உனக்கு கொண்டிட்டு நீ வாசமாக தந்துடா மானங்களாய் மதனாயுமைகளாய் செய் காமங்களாய் துணையாய் நிலையாய் நிலையாய் துயரங்கள் செய்து வைத்தே இவை என்ன சுண்டா சுண்டாயங்களால் என்ன யானங்கண்ணா இன்னதோ யாவர்க்கு நிறைந்த உலகம் அவையாய் வாத்தை படைத்து பின்னமுள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளை இயற்கையாய் எங்கனே நின்றுட்டாய் எங்கண்ணா உன்ன உணரவு பிள்ளை உணர்த்தங்களே இதனை அறிவதையே ஆமன்னத்தால் குருகோத்தரகோமனே ஒன்றவைகள் இவையாயிரத்தில் பதம் ஆம் வண்ணத்தாடு வைப்பார் அமைந்தார் தமக்கென்னைக்கு வெண்ணை உயர் கொண்டு போகிய அன்னைக்கென்னை தன்னாக்கி என்னாய் தன்னை பாடிய ஈசனை ஆதியாய் என் ஜோதியை என் சொல்லி நிற்பனைக்கு வெண்ணை உயர் கொண்டு போகிய அன்னைக்கென்னை தன்னாக்கி என்னாய் தன்னை பாடிய ஈசனை ஆதியாய் என் என்ன சொன்னாய் சொல்லான் சொன்னாய் இங்கவை என்று தான் தன்னை கீர்த்தித்தமாய ஆண்டு புகழ்ந்த நல்லீங்களே முதல் பத்தார்க்கு தான் நல்லை சொன்னார் என் வாய் முதல் அப்பனை என்ன மரப்பனை என்ன மரப்பன் என்னாகிய தப்புதலண்ணி தனக்கு தன்னை பார்வரையின்றவே பாடும் தன்னை பாடுகிறாரு வந்து உடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தனான் என வைகுந்தராய் செய்குந்தன் என்னாக்கி புகழா வந்தே மேல பரிகிருமாறுமை தன்னாகி என்னால் தன்னை பாடிய எதுவும் ஒன்றுமில்லை செய்வதும் இங்கு குரு சொன்னா ஓராயிரத்தி பத்தும் எங்களே சொல்லிடும் இன்பம் பழக்கும் பெருநாள் என்னை நகண்டு அங்கனே வந்து சொன்னா ஓராயிரத்தி பத்தும் ஆகம் பருதி நிமித்த திருக்குறள பணமடி மாடங்கள் மதில் திருவாரன் விலை மாதந்த நீர் கொண்டு சூவி வளம் செய்து கைவிடக்கூடும் கோவிந்தன மதுசோதனை கோடரியே ஆடம்பரமே என்னே கைதொழுதன்னே அவன் பெரும்புகழ் நான் மரவேல் விளைந்து அரங்கம் பண்ணினர்வாள் நீடுபொழு திருவாரன் விளைதொழா வாய்க்குங்கள் வாய்க்குங்கள் நிச்சலம் எப்பொழுதும் மனத்தை எங்கு நினைக்கப்பெற வாய்க்கும் கரம்பெரும்பெருள் ஜன்னடம் பெரும் பெரும்புகள் மூலகீசன் பரமுதலாய் பிறந்தான் வாய்க்கும் மனித கண்ண பிறந்தன் மலரடி போது நெடுமாடங்கள் நீடு அதில் திருவாரன் விலை உலகமது வாழ்வாடா நம்மே ஒன்றில் ஒன்றில் உள்ளே தொழுவின் தொண்டே அன்னங்கள் உறுப்பினங்களை அணிந்திருந்தோதுதிப்பா உள்ளே இருக்கின்ற விழா என்ன மணி திருவாரன் விழ எண்ணம் திருவாரன் விழை திருசெம்பேருத்தார் நாவிலுள்ள உள்ளத்துள்ள அமைந்துள்ள வந்து வணங்கும் பொழி திருவாரங்கிளையதனை மேவி வளர்ந்து இது கைதல கூடுங்கள் என்ன பெண் சிந்தனையே தன்னை திறத்தவல்ல தம்மை தேவவியாரிய சிந்தையார் மாயங்களும் சொல்லின நிலத்தேவர் குரு சிறங்கு சிந்தமழில் திருவாதன் விளையுரை தேர்த்தனக்க தேர்த்தனக்க தவே மத்தோதரனில்லை நன்னி தேர்த்தனக்கே தீர்த்த மனத்தனாயே சிறங்குரவர் பரவாயிராதார் இவமத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தேர்த்தங்களே என்ன போதே நல்கி உரைப்பார் தந்தேவிய தேர்த்தனக்க தவே மத்தோதரனில்லை நன்னி தேர்த்தனக்கே மனத்தனாகி திலகமென்றேத்தங்களாயிரத்து சிவபத்தம் வல்லாகவே தேவர் வரிகள் தீர்த்தங்களே என்று புதித்தினை உரைப்பார் தம் ஆயிரம் பல்லாண்டு வங்கையும் பல்லாண்டு அடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு படவோருக்கு வழங்கும் அப்பாதம் பல்லாண்டு ராமானுஜாய வியாக்கியா வத்தலாம் அபிவந்ததாம் ராமானுஜாய வியாக்கியா பிரிவாஜனமத்யா இலங்கம் வியாபினே பூயா சாயிலோகயினே ஸ்ரீமன் ஸ்ரீரங்கம் யமனவத்ரவாமனுஜனம் சம்பதயா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீமணவத்ரவாமனுஜனம் சம்பதயா श्रीरङ्गश्रीरङ्गश्रीमणुभद्रामणुजिरम् संवर्धया श्रीजयनादाय हृदयनगरजन्मने सारभद्रपरप्राप्तिकैङ्कर्यदायिने श्रीधैरजनयावाक्रम् देवक्यादिगुणान्नव यजेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामाधुरम् मुने माणिर्वाय पुणे पिळ्ळै मालगवान् भाण மணவாளமாமணி மங்காயவன் மாறன் திருவாய் மழைப்பொருள் மாநிலத்தோர் பெரும்படி உலக்கங்கள் செய்யலாம் மலைத்தாய் நவாரிய செலவாடிய வியமார்பம் பிரணோடும் வாரிய சுந்தர திரத்தோழினை வாரிய கையமேந்திய முக்கோலும் வாழ வாழ வாழ வாழ ඉන්නවෝ තාන්දේ